தியங்கும் சஞ்சலம் துன்பம் கடந்தொந்தும் செறிந்தைந்தின் திரியம்பந்தம் தரும் துன்பம் படும் ஏழை தியங்கும் சஞ்சலம் துன்பம் கடந்தொந்தும் செறிந்தைந்து திரியம்பந்தம் தரும் துன்பம் படும் ஏழை திதம் பண்பொன்றிலம் பண்டல் தலம் குண்டல் சலம் கண்டல் தெளிந்துன்றல் படம் தொண்டென்றுயர்வாக திதம் பண்பொன்றிலம் பண்டல் தலம் குண்டல் சலம் கண்டல் தெளிந்துன்றல் படம் தொண்டென்றுயர்வாக புயங்கந்திங்களின் துண்டம் குறுந்தின் கொந்தயம் ரங்கம் பொருந்துங்கங்கலந்தன் செஞ்சடை சூடியே புயங்கம் திங்களிம் துண்டம் குறுந்தின் கொந்தயம் ரங்கம் பொருந்துங்கம் கலந்தம் செஞ்சடை சூடி புகழ்ந்தும் கண்டுகந்தும் கும்பிடும் செம்பம் சிலம்பென்றும் புலம்பும் பங்கயம் தந்தன் குறை தீராய் புகழ்ந்தும் கண்டுகந்தும் கும்பிடும் செம்பம் சிலம்பென்றும் புலம்பும் பங்கயம் தந்தன் குறை தீராய் இயம்பும் சம்புகந்துண்டும் சுணங்கன் செம்பருந்தங்கள் கிளங்கும் செந்தடங்கண்டும் கடிகூற இயம்பும் சம்புகந்துன்றும் சுணங்கன் செம்பருந்தங்கள் கிணங்கும் செந்தடங்கண்டும் களிகூற இடும்பைங்கள் சிறங்கண்டம் பதம் தந்தம் கரம் செந்தொன்றெலும் புஞ்சித்திடும் பைங்கன் செய்யும் வேலா இடும்பைங்கம் சிரம் கண்டம் பதம் தந்தம் கரம் சந்தொன்றெரும்புஞ்சித்திடும் பைங்கம் செருவேலா தயங்கும் பைஞ்சுறும் பங்கும் தரம் தந்தம் தரம் தந்தம் தடம் தன் பங்கயம் கொஞ்சும் சிறு கூறா தயங்கும் பைஞ்சுறும் பொங்கும் தரம் தந்தம் தரம் தந்தம் தடம் தன்பம் கயம் கொஞ்சும் சிறு கூறா தவம் கொண்டும் ஜபம் கொண்டும் சிவம் கொண்டும் பிரியம் கொண்டும் தவம் கொண்டும் ஜபம் கொண்டும் சிவம் கொண்டும் பிரியம் கொண்டும் தலம் துன்றம்பலம் தங்கும் பெருமாளே தவம் கொண்டும் ஜபம் கொண்டும் சிவம் கொண்டும் பிரியம் கொண்டும் தலம் துன்றம்பலம் தங்கும் பெருமாளே தலந்துன்றம் பலம் தங்கும் பெருமாளே தலந்தும் ரம்பலம் தங்கும் பெருமாளே தலந்தும் ரம்பலம் தங்கும் பெருமாளே தலந்தும் ரம்பலம் தங்கும் பெருமாளே